الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارزقنا حج بيتك المكرم وزيارة النبي صلى الله عليه وسلم مرات بعد مرة وكرات بعد كرة اللهم ارزقنا حج بيتك المكرم وزيارة النبي صلى الله عليه وسلم مرات بعد مرة وقرات بعد قرة اللهم ارزقنا حج بيتك المكرم وزيارة النبي صلى الله عليه وسلم مرات بعد مرة وكرات بعد كرة اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكرح إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين وجعلنا من المهديين وجعلنا من الفائزين وجعلنا من المتقين وجعلنا من عبادك الصالحين யா அல்லா நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மனைவி மக்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் உற்றார் உறவுகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா உலக முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி தந்தருள்வாயாக எங்களுடைய ஹஜ்ஜை மபரூராக ஆக்கி தந்தருள்வாயாக எங்கள் பயணத்தை லாசாக்கி தந்தருள்வாயாக ரபுல் ஆலமீனே எங்கள் பயணத்தை லாசாக்கி தந்தருள்வாயாக யாரெல்லாம் எங்களை சாலிமாக காணிமாக ஆக்கி தந்தருள்வாயாக யாரெல்லாம் எங்கள் ஹஜ்ஜனுடைய பயணத்தை யாரெல்லாம் உன்னுடைய பொறுப்பில் ஆக்கிக் கொள்வாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திற்கு நீ பொறுப்பாளியாகி விடுவாயாக எங்கள் வியாபாரங்களுக்கு நீ பொறுப்பாளியாகி விடுவாயாக யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்கிற நசீபை தந்தருள்வாயாக அந்த ஹஜ்ஜையும் லேசாக்கி தந்தருள்வாயாக யாரெல்லாம் காபாவை பார்க்காமல் யாரும் அப்பாத்தாக கூடாது யாரெல்லாம் யா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக அல்லா எங்கள் பெற்றோர்களை பாதுகாத்தருள்வாயாக எங்கள் மனைவி மக்களை பாதுகாத்தருள்வாயாக எங்கள் பிள்ளை செல்வங்களை பாதுகாத்தருள்வாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட நெடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பை தந்தருள்வாயாக அல்லா அறிவை தந்தருள்வாயாக அல்லா புத்தியை தந்தருள்வாயாக யா எங்களுடைய பிள்ளைகளை தாயாக ஹாதியாக ஆக்குவாயாக யா ஹாஃபிலாக ஆக்கி தந்தருள்வாயாக யா எங்கள் பெற்றோர்களுக்கு எங்கள் நன்மையிலிருந்து பங்கை சேர்த்தருள்வாயாக யா காலம் சென்ற பெற்றோர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயாக யா அல்லாஹ் ஹிதாயத்தாக இருக்கிற பெற்றோர்களுக்கு ஹிதமத்தை செய்கிற வாய்ப்பை தந்தருள்வாயாக யா அல்லா நிறைய நன்மைகளை பெற்றவர்களாக ஆக்குவாயாக யா அல்லா எங்களுடைய ஆஜிகள் நிறைய அமல் செய்கிற தோப்பிக்கை தந்தருள்வாயாக அந்த தாக்கத்தை தந்தருள்வாயாக அல்லா மீனா முஸ்தலிஃபா அரபாவிலே யா அல்லா உன்னையே நம்புகிற தோப்பிக்கை தந்தருள்வாயாக யா அல்லா ஹாஜிகளிடத்திலே எல்லோருமே நிறைய துவாக்களை செய்ய சொல்லி இருக்கிறோம் யா அல்லா அது முழுவதையும் அவர்களுக்கு நினைவூட்டுவாயாக அவர்கள் கேட்கிற தோப்பிக்கை தந்தருள்வாயாக இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பை தந்தருள்வாயாக இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை தந்தருள்வாயாக இந்த சமுதாய சமுதாயத்திற்கு இசத்தை தந்தருள்வாயாக நூறு சதவீத கல்வியாளர்களாக ஆக்குவாயாக யாழ்லா இந்த சமுதாயத்தை பாதுகாத்தருள்வாயாக யாழ்லா முப்பது வயதை தாண்டியும் ஏழை குமர்கள் எங்கள் சமுதாயத்தில் வாடி வாழுகிறார்கள் ரப்பே அவர்களுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக்கி தந்தருள்வாயாக யாழ்லா எங்களுடைய பெண் பிள்ளைகள் அடுத்தவர்களோடு வாழுகிற அவலம் இருக்கிறது ரப்பே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தந்தருள்வாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தந்தருள்வாயாக மார்க்கத்தை காக்கிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக யாழ்லா முருத்தத்தாகி விடுகிறார்கள் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லா யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டினார்களோ முழுவதையும் கபூல் செய்தருள்வாயாக எங்களில் யாரெல்லாம் ஆஜத்துக்களை நிறைவேற்றி யாரெல்லாம் என்னென்ன ஆஜத்துக்களை மனதிலே வைத்திருக்கிறார்களோ அது முழுவதையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக பெருமானார் எந்த நலவை கேட்டார்களோ அது முழுவதையும் எங்களுக்கு தருவாயாக பெருமானார் எந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அது முழுவதிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக நாங்கள் வஃத்தாகிற பொழுது இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவோடு ஆகிற பாக்கியத்தை தந்தருள்வாயா யாரெல்லாம் இந்த துவாவை கண்மணி நாயகம் செல்லல்லா வரைவு செல்லும் அவர்களின் பொருட்டால் எட்டருள்வாயாக புனித குரானின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக யாரா வருகை எந்திருக்கிற உடமாக்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக பெரியவர்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக ஒன்றும் அறியாத பிச்சலங்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக மார்க்கத்திற்காக தன்னை ஏற்பணிக்க துடிக்கிற இளைஞர்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக ரப்பனா அத்தினா துன்யா ஹசனா وفي الآخرة محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد رب صل தயவு செஞ்சு லைனா வந்துருங்க அப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்க வரும்